أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو السميع العليم إنه هو الغفور الرحيم وعنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே முதல் கண் இஸ்லாத்தினுடைய காணிக்கை சலாத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய காணிக்கையுடன் இந்த பயான் நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹக்கு சுஹானஹு தாலா நம் அனைவருடைய நல்ல கர்மங்களையும் பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கபூர் செய்து கொள்வானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்தில் எந்த ஒரு நல்ல கர்மத்தை செய்வதற்கும் அல்லாஹுடைய கபூலியத் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைப்படுகிறது கபூலியத் என்று சொல்லக்கூடிய ஒன்றே இல்லை என்றிருந்தால் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவும் மாட்டாது கபூலியத்தை சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றிருந்தால் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டார் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் காபத்துல்லாவ கட்டி முடிச்சிட்டு அல்லாடத்தில் கேட்டது ஒரே ஒரு துவா தான் நாங்க ஹஜ்ஜிக்கு போனா பல துவாக்கள் கேட்போம் புள்ளைக்கு வேற துவா மனைவிக்கு வேற துவா மாமக்கு வேற துவா ஊருக்கு வேற துவா பல வகையான துவாக்கள் கேட்போம் ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவங்களோட மகன் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் காபத்துள்ளாவ கட்டி முடிச்சிட்டு அல்லாடத்துல அஞ்சு வகையான துவா கேட்டாங்க இந்த அஞ்சு துவாவையும் அம்மா குரான் சொல்றாங்க முதலாவது கேட்கிறாங்க ரப்பனா தகப்பல் மின்னா ஒரு வாப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹத்துல கேட்ட ஒரு கேள்விதான் ரப்பனா தகப்பல் மின்னா وإذ يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا يا الله எங்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ் எங்களை ஒப்புக்கொள்வாயாக அன்புக்குரிய செங்கையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுடைய கபூலியத்தில் சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று கபூலியத் இல்லைன்னு சொன்னா அமலுக்குரிய பாக்கியம் கிடைக்கவும் மாட்டார் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இமாம் ஜமாத்த தப்ப விட்டுட்டு கவலைப்படுவாங்க நாங்க சொல்லுவோம் நீங்க கவலைப்படுற இல்ல உங்களுக்கு கபூலியத்து கிடைக்கல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நல்லது செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சது ஆனா கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள இல்ல அதை தப்ப விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஞ்சலப்படுறாங்க ரோட்ல போற நேரத்துல ஒரு வாழப்பழத்தோல் ரோட்ல இருக்குது இதை தூக்கி எடுத்து வீசிடலாம் ஆனா அந்த இடத்த பாஸ் பண்ணிட்டு தான் கவலைப்படுறோம் ஓஹோ அதை எடுத்து வீசிட்டு வரைந்துச்சு முன்னுக்கால ஒரு பெண் நடந்து போறா அந்த பெண்ணை பார்த்துட்டோம் அந்த பெண்ணை முன்னையும் பார்த்தோம் பின்னையும் பார்த்தோம் பார்த்துட்டு கவலைப்படுறோம் பார்க்காம இருந்திருக்கலாமே என்று சொல்லி ஒரு அமல செய்யறதுக்கு முன்னால அல்லாஹுடைய கமூலியத்து வேணும் ஒரு நன்மையான கருமத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அல்லாஹுடைய உதவி தேவை அல்லாஹுடைய கருணை தேவை அல்லாஹுடைய பொருத்தம் தேவை இது அமல் செய்ய முன்னால அமல் செய்ததற்கு பிறகு கபூலியத்து வேணும் ரப்பனா தக்கப்பல் மின்னா யாழ்லா எங்களை பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா எங்களை கபூல் செய்வாயாக சுபஹான் அல்லா எனவே தான் நாங்கள் எல்லாரும் சொல்றோம் எங்க எல்லாருடைய அமலையும் அல்லா பொருந்திக் கொள்வானாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே கபூலியத்தை சொல்லக்கூடியது மூணு விஷயத்துல தங்கிக்குது கபூலியத் என்றது மூணு விஷயத்தில் அல்லாத அதை நிப்பாட்டு வச்சிருக்கிறான் யாருடைய வாழ்க்கையில் அந்த மூணு விஷயம் இருக்குமோ அவங்களுக்கு கபூலியத்து கிடைச்சோம் ஆரம்பத்தில் ஓதி நியாயத்தில் அல்லா சொல்றான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அதிகாரிகளே அல்லாஹ் கூப்பிடுறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே யார பார்த்து கூப்பிடுறான் மனிதர்களை பார்த்து கூப்பிடுறான் யா இபாதி இதுல முஸ்லீமும் வருவான் முஸ்லீம் அல்லாதவனும் வருவான் காபிரும் வருவான் காபிரும் முஸ்லீமும் வருவான் வெள்ளையனும் வருவான் கருப்பனும் வருவான் ஆண்களும் அடங்குவாங்க பெண்களும் அடங்குவாங்க அல்ல அழகா கூப்பிடுறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே யா ஐயுஹன்னாஸ் ஏ மனிதர்களே யா அகில கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே யபனி ஆதம் ஆதமுடைய மக்களே அல்லாஹ் மக்களோட பேசக்குள் இப்படித்தான் பேசுறான் எவ்வளவு அழகா பேசுறான் அடியார்களே மனிதர்களே வேதம் கொடுக்கப்பட்டவர்களே இதே போல ஆதமுடைய மக்களே இன்னமொன்றும் கூப்பிடுறான் யா ஆமனோ குறிப்பாக கூப்பிடுறான் எங்களை பார்த்தே ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் குரான்ல எங்கேயுமே கூப்பிட இல்ல காவிர்களேன்னு கூப்பிடல காவிர்களேன்னு கூப்பிடல மாறு ஜாதியேன்னு கூப்பிடல அல்லாஹ் அவனை நிராகரிக்க கூடியவனை கூட கூப்பிடுறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே யா ஐயுஹன்னாஸ் ஏ மனிதர்களே யா யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே யாஹல கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே முழு குரான படிச்சு பார்த்தா என்ன விட படிச்ச உலமாக்கள் இங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்க்க ஏதும் நான் அவங்கள்ட்ட படிச்ச பாடத்தை அவங்கள்ட்ட பாடமாக சொல்லி காட்டுறேன் குரான்ல ரெண்டே ரெண்டு இடத்துலதான் அல்லா சுஹானு தாலா காவிர்கள் என்று சொல்லி காவிர்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க காவிர்களை கூப்பிடுறான் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் காவிர் என்று சொல்லி ஒன்று சுரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து யா ஆயத்து சொல்றாங்க இந்த ஆயத்து இருக்குது சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து அது உலகத்தில் ஒரு ஆயத்தல்ல அது நாளைய கயாமத்தில் அல்லாஹ் சொல்லுவான் நிராகரித்தவர்களே இன்றைக்கு நான் இன்றைக்கு நீங்க வந்துட்டு எக்ஸ்கூஸ் சொல்ல வானம் சொறி சொல்ல வானம் நடந்து முடிஞ்சது முடிஞ்சு நீங்க நரகத்துக்கு தான் போகணும் இங்க அல்லது அங்க இன்றைய நாள் நீங்க எந்த உதிரும் சொல்ல வானம் எந்த விதமான எக்ஸ்கூஸும் சொல்ல வானம் எந்த விதமான தங்கடத்தையும் சொல்ல வானம் உங்களோட விஷயத்தை நாங்க முடிச்சிட்டோம் நீங்க நிராகரித்தவங்க தான் அதனால தான் அல்லா கூப்பிடுறான் யா ஏ நிராகரித்தவர்களே ஏ நிராகரித்தவர்களே உலகத்தில யாருக்கும் யாரையும் சொல்ல முடியாது இவங்க நிராகரிக்க கூடியவங்க என்று சொல்லி ஏன் காரணம்டா அவங்க எங்களை விட நல்ல முஸ்லீம்களாக மாற முடியும் எங்களை விடவும் நல்ல ஈமான்தாரிகளாக ஆக முடியும் எத்தனையோ பேர் பைபிள் சொசைட்டியில நாங்க மதுரசாவில் ஓதுறது போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பைபிள் சொசைட்டியில கிறிஸ்டியனிட்டிய படிச்சு கொண்டு வந்து மிம்பர்ல ஏறி சொத்துமா ஓதுறாங்க மிம்பர்ல ஏறி சொத்துமா ஓதுறாங்க படிச்சது முழுக்க பைபிள் படிச்சது முழுக்க புதுசம் படிச்சது முழுக்க கிறிஸ்டியனிட்டி படிச்சுட்டு மிம்பர்ல ஏறி சொத்துமா ஓதுறாங்க கபூலியத் கபூலியத் வாழ்க்கையில உண்ட நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யார அல்லாஹ் எப்ப கபூல் செய்வானோ யாருக்குமே தெரியாது நாங்க எல்லாரையும் பார்ப்போம் நல்லவர்களாகத்தான் பார்ப்போம் மேலானவர்களாக பார்ப்போம் சில உலமாக்கள் சொல்றாங்க ஒரு முஸ்லிம பார்க்கக்குள்ள பார்க்கணும் எப்படி தெரியுமா இவன் நிச்சயமாக என்னை விட நல்லவன் நிச்சயமாக இருக்கலாம் அல்ல இருக்கலாம் அல்ல நிச்சயமாக இவர் என்னை விட நிச்சம் நல்லவர் يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن الله قرآن சொல்றான் நீங்க யாரையுமே தரம் குறைச்சி பார்க்க வானம் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வானம் உங்களை விட மிச்சம் நல்லவராக இருப்பார் உங்களை விட அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவராக இருப்பார் உங்களை விட அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானவராக இருப்பார் உலகத்தில் யாரையுமே தரம் குறைச்சி பார்க்க வானம் களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமையும் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில ஒருக்கத்தான் களிமா சொன்னாரு நாங்க பார்ப்போம் எப்படி தெரியுமா ஏந்த அத்தனை தொழுகையை விடவும் ஏந்த ஹஜ்ஜ விடவும் ஏந்த எல்லா நல்ல அமல்களை விடவும் இவன் களிமா அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது நாளைக்கு அல்லாஹ் அமல என்றல்ல அமல நிறுப்பான் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அமல நிறுக்கிறதா என்றதா அமல் நிறுத்தப்படும் தொழுகையை நிறுப்பான் நோம்ப நிறுப்பான் ஜகாத்த நிறுப்பான் ஹஜ்ஜ நிறுப்பான் ஒரு முஸ்லிம கண்டு சிரிச்ச சிரிப்பையும் நிறுப்பான் ஒரு முஸ்லிமோட சிரிச்சோம் எப்படி சிரிச்சோம் சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறதும் சதப்பா உம்மவை பார்த்து கொண்டிருக்கிறதும் இவாதத்தை உம்மவ சும்மா பார்த்து கொண்டிருக்கிறேன் உம்மவ உம்மவ பார்த்ததையும் எல்லாம் நிறுப்பான் ரோட்ல போற ஒரு பெண்ணை பார்த்தேன் இது பாவம் இதையும் நிறுப்பான் இது நிறுத்தப்படும் இந்த உலகத்துல காத்த இருக்கிறாங்க காத்து டயர்ல காத்தடிச்சு சொல்றாங்க இத்தனை கிலோ காத்து இருக்குது கேஸ் சிலிண்டர்ல கேஸ் அடிச்சுறாங்க பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ கேஸ் கண்ணால பார்க்கலாம் கண்ணுக்கு விளங்குதில்லை இருக்கிறாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி சொன்னாங்க ரெண்டு வார்த்தைகள் நாக்குக்கு ரொம்ப லேசி மீதான் தராசிக்கு ரொம்ப பாரம் வார்த்தைகள் வாயால முடியக்கூடிய வார்த்தைகள் தராசியில ரொம்ப பாரமாக இருக்கும் நாளைக்கு அமல என்று இல்லை அன்றைய நாள் இன்றைய நாள் அமல்கள் நிறுக்கப்படுவது ஹக்கானது அமல் நிறுக்கப்படும் யாருடைய தராசி நன்மைகளை கொண்டு கனமாகுமோ அவங்க நல்லவர்கள் யாருடைய அமல் நன்மைகளை கொண்டு நன்மைகள் கீழே பைத்து பாவங்கள் நன்மைகள் மேல பைத்து பாவங்கள் கீழே வைத்திடுமோ அவங்க நஷ்டவாதிகள் ஒருவருடைய வாழ்க்கை பூராக செஞ்ச அமல் வாழ்க்கை பூராக செஞ்ச அமல் ஒரு ஆளுடைய ஒரு வாரத்தை களிமாவுக்கு ஈக்குவலாக மாட்டார்கள் அந்த களிமா பாரமானதாக இருக்கும் அந்த களிமா பாரமானதாக இருக்கும் சகாபாக்கள் சில சகாபாக்கள் இருக்கிறாங்க ஆச்சரியமான சகாபாக்கள் சுகாரணம் சில சகாபாக்கள் இருக்கிறாங்க இருபத்தி மூணு வருஷ காலம் நபியனுடைய சகாபியாகவே இருந்தாங்க அலி அல்லாஹு தாலானு அபுபக்க சுத்தீக் ரவி அல்லாஹு அப்துல் ரஹ்மான் அவுஃப் மௌத்து வரைக்கும் குறிப்பிட்ட சில சகாபாக்கள் இருக்கிறாங்க இருபத்தி மூணு வருஷ காலம் சஹாபி நபியோட இருந்தவங்க சில சகாபாக்கள் இருக்கிறாங்க இருபத்தி ஒரு வருஷம் எதிரியாக இருந்தவங்க யாருக்கு எதிரி நபியினுடைய எதிரி இருபத்தொரு வருஷ காலம் எதிரியாக இருந்தது மட்டுமல்ல யுத்தம் செஞ்சாங்க பதிர்ல உசஜில ஹந்தக்குல சமூக்கில் சத்திய மக்காவில் எதிரிய வந்தாங்க எதிரி சொன்னாங்க உலகத்தில் உள்ள முகங்கள்ல ஆக அருவறுப்பான முகம் இந்த முகம்மது சொன்னாங்க ஊர்கள்ல ஆக அருவறுப்பான ஊரே மதின உணவுடாண்டு சொன்னாங்க இருபத்தொரு வருஷ காலம் எதிரியாக இருந்துட்டு எதிரியாக இருந்துட்டு இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகு களிமா சொல்றாங்க வீணுக்குள்ள வாராங்க இஸ்லா கேட்டுக் கொள்றாங்க சுபஹானல்லா எங்கேயோ பயிற்சி சேர்றாங்க இக்ரிமா இக்ரிமா அபூஜாவுடைய மகன் இக்ரிமா ரவியல்லாஹு தாலானோ இஸ்லாத்துக்குள்ள வாராரு சும்மா வர இல்ல அவர் ஓடுறாரு அல்லாஹ் கொடுக்கிறான் மக்கா ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ சில கட்டங்கள்ல வாப்பான் தரமாட்டார் அல்லா தந்துடுவான் உம்மா விரட்டி அடிச்சுவா அல்லா கூப்பிட்டு தந்துடுவான் நபிசல்லாஹ் சொல்லம் இந்த உம்மத்து மீது எவ்வளவு கர்ண காட்டினாங்கன்னு சொன்னா பமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன் நபிகளாருடைய கருணையை பற்றி நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை இந்த நபி சல்லாஹூ அலி வசல்லம் அறிவித்தல் கொடுக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் கிதாபுல் மகாஜியில ஹதீஸ் இருக்குது பத்தக மக்காவுடைய தினத்தில் சொன்னாங்க நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் மக்காவுடைய சாவி கையில கிடைக்குது இருபத்தி மூணு வருட காலத்துடைய உழைப்புக்கு பிறகு இருபத்தி ஓராவது வருஷத்துல காபத்துல்லாவுடைய சாவிய கைதெடுக்கிறாங்க அன்றைக்கு சொன்ன ஒரே ஒரு வாரத்தை என்ன தெரியுமா அல்யோமயோமுல் மர்ஹமா இன்றைய நாள் ரஹ்மத்துடைய நாள் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் யாருட்டே பழிச்சு பழி வாங்க மாட்டேன் பழச பத்தி பேச வானம் புதுசை பேசுவோம் வெற்றி எப்படி கொண்டாடணும் சொன்னாங்க இன்றைக்கு நாள் எனக்கு உதாரணம் என்னுடைய சகோதரர் யூசுப் அலைசலாம் தான் தந்த சகோதரர்களை மன்னிச்சது போல நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன் மேல போகணுமா அல்லாஹுடைய அந்தஸ்து அல்லாஹுடைய மே அல்லாஹுடைய அல்லாடத்தில் அந்தஸ்து கூறணுமா ரெண்டு மூணு விஷயத்தை வாழ்க்கையில மறக்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு தான் சொல்றேன் அல்லாவுடைய நெருக்கம் வேணுமெண்டா வாழ்க்கையில மூணு விஷயத்தை மறக்கவான் இது எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு விஷயத்த வாழ்க்கையில யாரு கடைபிடிப்பாங்களோ அவங்கள் அல்லா ஒரு நாளும் கையிடவும் மாட்டான் யூசுப் அலை கண்ணியப்படுத்தியது போல அல்லா கண்ணியப்படுத்துவான் கண்ணியப்படுத்தியது போல கண்ணியப்படுத்துவான் உலகத்தில் கண்ணியம் தேடி வரும் உண்டு முதலாவது தனக்கு துரோகம் செஞ்சவன மன்னிப்போம் லுக்குமான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் தந்த மகனை கூப்பிட்டு சொன்னாங்க உனக்கு நான் நாலு நசிஹத்து செய்வேன் எத்தனை நசிஹத்து நாலு நசிஹத்து செய்தேன் சொன்னாங்க ரெண்டு வாழ்க்கையில மறக்கவே கூடாது ரெண்டு வாழ்க்கையில மறக்கவே கூடாது தொழுகைக்கு தக்மீர் கட்டினாலும் மறக்காது சாப்பிடுறதுக்கு சோத்தள்ளி வாயில போட்டாலும் மறக்காது படுக்கையில படுக்கைக்கு போனாலும் மறக்காது ரெண்டு விஷயத்தை எப்பே ஞாபகத்தில் வச்சுக்கோ இதை மறந்துடாது ஒன்று சொன்னாங்க உன்னை படைச்சவனை மறந்துடாது உன்னை படைச்சவனை மறந்துடாது உங்களை படைச்சி உங்களை அனுப்பிட்டு உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில யாட கையில யாட கையில அல்லாட கையில நீங்க இருக்கிறீங்க நாங்க எங்க இருக்கிறோம் ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹுடைய கையில அது சும்மா வெளியே நிற்கிறது ஒன்று செய்யலாம் வந்திருக்கிறது அடியார்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய கையில ரெண்டு விரலுக்கு மத்தியிருக்கிறது ஒரு போல நாங்க பருவக்கம் திருப்பது போல அல்லாஹ் திருப்பிடுவான் அப்படியே உள்ளத்தை பரட்டுவான் நாங்க துவா கேட்கிறோம் உள்ளங்களை பெறட்டக்கூடியவனே உள்ளங்களை திருப்பக்கூடியவனே நாங்க இங்க இருந்தாலும் கூட எங்க உள்ளத்துடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹுடைய கையில் இருக்கு சொன்னாங்க குமார் ஹக்கீம் அலைசலாம் அன்பு மகனே வாழ்க்கையில உன்ன படைச்சவன மறந்துடாது எப்பே அவன் சிக்கிரிலே வாரப்பழகு எப்பே சிக்கிர் செய்வோம் வலதிக்குருவாகி அக்பர் அல்லாஹுடைய சிக்கிரு தான் ஆக மேலானது ஆக பெருசி ஆக பெருசி வாழ்க்கையில திக்ரு செய்யும் அல்லா அதிகமாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டோம்போ அல்லாஹுடைய திக்ருக்காக வேண்டி ரெண்டாவது சொன்னாங்க மௌத்த மறந்துடாதே மௌத்த மறந்துடாதே எப்பே மௌத்து வரையிடும் வாலிபர்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாலிபத்திலே மௌத்து வரலாம் பாடசாலை மாணவனுக்கும் மௌத்து வரலாம் ஹராமான கருமத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மௌத்து வரலாம் கடலுக்கு போனவனுக்கு மௌத்து வரலாம் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிற டாக்டருக்கு மௌத்து வரலாம் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே மௌத்து வரலாம் ஒரு ஹராமான கருமத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் மது அருந்தினோம் சாலை வடிச்சு கொண்டிருக்கிறேன் வெள்ள சால வெளியே வந்து கொண்டிருக்குது குடிச்ச மது குடிச்ச சாராயம் வெளியே கக்குது ஆளை பார்த்து ஆள் மௌத்தாகித்தார் ஆள் மௌத்தாகித்தார் வாழ்க்கையில் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க கோட்டில ஏறி வழக்கு பேசுறோம் கூட்டுக்குள் இருக்கிறோம் லோயோட இருக்கிறோம் நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வழக்கு பேசுறோம் அப்பே மௌத்து வரலாம் சொன்னாங்க வாழ்க்கையில ஒன்ன படைச்சவனை மறந்துடாதே ரெண்டாவது ஒன்ன மௌத்த மறந்துடாதே மறுவ சொன்னாங்க இன்னும் ரெண்டு சொல்லித்தாரேன் அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே இதை கவனமா கேளுங்கோ வாழ்க்கையில் அமல் செய்ய முயற்சுவீங்கோ சொன்னாங்க லுக்குமான் ஹக்கீம் அலேஹிஸ்லாம் தந்த மகனை பார்த்து இன்னும் ரெண்டு சொல்லித்தாரேன் இதை வாழ்க்கையில் ஒரு நாளும் ஞாபகம் வைக்காதே மற்றவனுக்கு செஞ்ச நிலவ மறந்துடு மற்றவனுக்கு செஞ்ச நிலவ மறந்துடு அதை ஞாபகத்தில் விற்காது ஒருத்தருக்கு ஒரு நிலவு செஞ்சீங்களா அல்லாஹ் சொல்றான் எடுத்து சொல்லி சொல்லி காட்டி நீங்க செஞ்ச நலவனுடைய நன்மையை இழந்து விட வேண்டாம் மற்றவனுக்கு செஞ்ச உதவி அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச உதவியாக இருந்தால் அதுக்கு மேல பரதா போட்டு மறைச்சிருக்க அப்படியே கணவன் செஞ்ச நலவு மனைவிக்கும் தெரியக்கூடாது மனைவி செஞ்ச நலவு கணவனுக்கும் தெரியக்கூடாது ஒஸ்தாது செஞ்ச நலவு மாணவனுக்கும் தெரியக்கூடாது மாணவன் செஞ்ச நலவு ஒஸ்தாதுக்கும் தெரியக்கூடாது நாங்கள் நலவு செஞ்சோம் பிறருக்கு செஞ்ச நலவை மறந்து விடுங்கள் ரிப்பீட் பண்ண வானம் ரிவர்ஸ்ல போட்டு பார்க்க வானம் அந்த பரத்த மறுவாட்ட வானம் முடிஞ்சு அல்லாவுக்காக வேண்டி செஞ்சேன் இது லேசி எங்கள் எத்தனையோ பேரிக்கிறாங்க மாஷா அல்லா வலது கையால கொடுக்கிற தர்மம் இடது கைக்கு தெரியாம கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அரசுடைய நெல்ல வாங்க வாழ்வான் இன்ஷா அல்லா இதை விட கஷ்டமான உண்டு இதை விட கஷ்டம் சொன்னாங்க லுக்குமான் ஹக்கீம் அலஹிஸ்லாம் இன்னும் ஒன்று இருக்குது இதையும் மறந்துடாதே இதையும் ஞாபகத்தில் வச்சாதே மறந்துடு சொன்னாங்க அது என்ன தெரியுமா உனக்கு யாராவது செஞ்ச துரோகத்தையும் மறந்துடு உனக்கு ஒத்தர் செஞ்ச துரோகத்தை நீ மறந்துடு நீ பிறருக்கு செஞ்ச நலவை மறந்துடு பிறர் உனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துடு யூசுப் அலைத்தலாம் மறந்தாங்க மன்னிச்சாங்க உலகத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை மாப்பிள்ளைக்கு முண்டபடி பிரச்சனை இது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் எல்லா ஊட்லையும் இருக்கணும் பிரச்சின வராத ஊடு ஊடல்ல கணவனுக்கு மனைவிக்கும் இடையில மனக்கசப்புகள் பேச்சுவார்த்தைகள் முன்ன பின்ன நடக்கிறது சகஜம் நடக்கத்தான் செய்யும் அப்ப ரூட்ல கணவனுக்கு விளைவு சரியான சண்டை பிரச்சனை கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆகுது இன்னும் வாழ்க்கை செட்டாவல்ல வாழ்க்கையில் ஒரு வகையான பதட்டம் மாப்பிள்ள வந்து சொல்றார் ஒருத்தர் இடத்துல ஒரு கவுன்சிலர் இடத்துல சொல்றாரு அதுல கொஞ்சம் என் மனைவிக்கு புத்தி சொல்லுங்களேன் நான் இவரெல்லாம் பணிஞ்சு பணிஞ்சு போறேன் இவரெல்லாம் விட்டு கொடுக்கிறேன் இவரெல்லாம் வாய பத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கும் தெரியும் ரெண்டு வாரத்தை சொன்னா அவளை கொண்டே தூக்கிட்டு வாரத்துக்கு ஆனாலும் பொறுத்து பொறுத்து பொறுத்து வாரேன் சொன்னது கேட்கிறா இல்ல கொஞ்சம் புத்தி சொல்லுங்களேன் சொல்லி ஒரு ஆழ்த்த பேச முடியுது அந்த ஹசரத்தை செஞ்சாரு இந்த பொண்டாட்டியை கூப்பிட்டாரு கணவனோட சேர்த்து கூப்பிட்டாரு கணவனும் வந்திருக்கிறாரு மனைவி வந்திருக்கிறார் கணவனுக்கு மனைவிக்கு கணவன் இந்த அதற்கு புத்தி சொல்றாரு புத்தி எல்லாம் சொல்லிக் கொண்டு போய் கேட்டார் உனக்கு என்னம்மா பிரச்சனை உட கணவன் உன்னை எப்படி எப்படி வாழ வச்சிருக்கிற உனக்கு என்ன வாழ்க்கையில பிரச்சனை அவ சொன்னா என் வாழ்க்கையில் இந்த கணவன் என்ன பார்க்கறது போல யாருமே பார்க்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் செஞ்சு தந்திருக்கிறாரு ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னா இவரை காணக்குள்ள எல்லாம் இவருடைய உம்மா எனக்கு செஞ்ச அநியாயம் ஞாபகத்துக்கு வரும் யார் செஞ்ச அநியாயம் என் மாப்பிள்ள உம்மா என் மாமி எனக்கு செஞ்ச அநியாயம் இல்லை ஞாபகத்துக்கு வரும் எனக்கு பழி வாங்குறது கொத்தரும் இல்லை அதுக்கு மட்டும் பழி வாங்குறேன் யார்கிட்ட பழி வாங்குறேன் மாப்பிள்ளை என் மாமி எனக்கு செஞ்ச எல்லா வகையான அநியாயம் எனக்கு ஞாபகத்தில் வரும் அது ஞாபகத்துல வந்தா யாருக்கையோ பழி வாங்கோணும் அதை பழி வாங்கறதுக்கு கிடைச்சோத்தர் இவர் மட்டும்தான் சரி இவர் சொன்னாரு சரிம்மா உன்னை மாமிய கூட்டிக் கொண்டு வா மாமியிட்ட சொல்ற உன் மன்னிப்பு கேட்க சொல்லி மாமி உனக்கு மன்னிப்பு கேட்ட விஷயம் தருதானேன்னு சொல்லி அந்த பெண் சொன்னவன் ஆலிம் சாப் என் மாமி மௌத்தாகி ஆறு வருஷம் ஆச்சு என்ன மாமி மௌத்தா எவ்வளவு காலம் ஆறு வருஷம் ஆச்சு மாமி மௌத்தாகி ஆறு வருஷமானதுக்கு பிறகும் மாமி செஞ்ச அநியாயத்தை மருமகளால் மன்னிக்கிறார் இதில் மார்க்கம் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்றால் அல்லாவின் பக்கமாக நெருங்கணும் என்றால் அல்லாஹ் குரான் சொல்றான் அவர்களை மன்னித்திருந்தோம் மன்னிங்கோ மன்னிக்கிறது ரெண்டு ஜாதிக்குது ஒன்றைக்கு நயவஞ்சகத்தனமான மன்னிப்பு ரெண்டு பேருக்கு இடையில சமாதான சமாதானம் இது மதுரசாக்கு நடக்கும் ரெண்டு மாணவர் சண்டை பிடிச்சாங்க உஸ்தாத் என்ன இருந்தா சமாதானப்படுத்தி வைப்பாரு சமாதானப்படுத்தணும்னு ரெண்டு பேருக்கு முசாபாக்கிய சொல்லி எப்படிச்சா முசாபா சொல்லுவோம் எப்படிச்சா முசாபாகும் அவர் அங்க இவர் இங்க இந்த முசாபா என்ன முசாபா இது முகம் இல்லாத முசாபகா இது முகத்தை பார்க்காம செய்யற முசாபகா இது மன்னிப்பல்ல இது மன்னிப்பல்ல இது முசாபகாவும் இல்லை மன்னிக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டி மன்னிக்கிறேன் சல்லல்லாஹ் ஒரு செல்லம் மன்னிச்சாங்க தண்ட மகள் ஹப் தண்ட மகள் ஜெயினப் பின் ஜெயினப் பின் முகம்மது சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவங்களோட மகளார் ஜெயினப் ரியல்லாஹ் தலான்ஹா ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்தாங்க ஹிஜ்ரத்து செய்தாங்க பதில் யுத்தத்துக்கு பிறகு மக்காவை விட்டுட்டு மதினாவுக்கு போறாங்க மக்காவுடைய எல்லை புறத்தில் வச்சு ஹப்பாரு அஸ்வது சொல்லக்கூடியவன் வந்து அம்பைதான் அந்த பெண்மணி கற்பனை தாயாக இருந்தா கீழே விழுந்துட்டா நபிகளாருடைய பேச்சு கருவாக இருந்த அந்த புள்ள அப்படியே கர கரு கலஞ்சி கீழே கொட்டி விட்டது இந்த பெண்மணி அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு மதீனாமன் ஒவ்வொராவுக்கு பேச்சு சேர்ந்து மதீனாமன் ஒவ்வொராவிலே அந்த நோயினால்தான் மௌத்தாகித்தான் அந்த பெண்ண ஜனாதா வளர்க்கறதுக்கு செல்லவாசலம் கவருக்குள் நெருங்கினாங்க அன்புக்குரிய சகோதரர்களே தந்த மகள் ஜெயினப் ரதியல்லாஹு தாலான்ஹாவையும் மகள் ஜெயினமுடைய வயிற்றுக்குள் இருந்த அந்த சிசுவை கரைப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலோ அந்த ஹப்பார் நபீட்டு வந்து சொல்றாங்க யார சூழல்வா ஏந்த பாவத்தையும் நீங்க மன்னிப்பீங்களா எனக்கு மன்னிப்பு கொடுப்பீங்களா சொன்ன அந்த சல்லாஹோ அழிவு செல்லம் போன்ற பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்றேன் மக்களை மன்னிங்கும் மக்களை மன்னிங்கோ மன்னிக்கிறது லேசி மன்னிப்புக்கு பிறகு இன்னும் ஒன்று இருக்குது குரான் சொல்லித்தார மருந்து இதெல்லாம் குரான் சொல்லித்தார மருந்து இதெல்லாம் ஒன்று மன்னிக்கோணம் ரெண்டாவது மரக்கோணம் ரெண்டாவது மரக்கோணம் சூரத்து நூறு ஆயிரத்து மன்னிங்கோ மரவுண்டோ மன்னிங்கோ மரவுண்டோ மாமி செஞ்ச துரோகத்தை மறந்துடுவோம் மருமகன் செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம் மாம செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம் பக்கத்து காரம் செஞ்ச அநியாயத்தை மறந்துடுவோம் சுகானம்மா மாற்று மறந்தவர்கள் செய்த அநியாயத்தை மறந்துடுவோம் மன்னிப்போம் என்னங்க மறக்கிறது அர்த்தம் என்ன மறக்கிறது அர்த்தம் எப்படி மறக்கணும் நாங்க பார்க்கிறது சுகானம்லா பத்து வருஷத்துக்கு பிறகு சரி அந்த கொண்டு நடந்த சம்பவத்தை கொஞ்சம் தேய்ச்சி விட்டாத்தான் எங்களுக்கு மனசுக்கு நிம்மதி செல்லுவோம் நான் ஜும்மால சொன்னேன் அவங்களுக்கு பத்திக்கு வரு எப்படி சொன்னேன் லைட்டா சொன்னேன் அவளுக்கு பத்திக்கும் அவங்களுக்கு பற்றது எனக்கு சந்தோஷம் குரான் சொல்லுது யூசுப் அலைத்தல மன்னிச்சாங்க வெறுமனே குரான ஓரத்துக்கு மட்டும் எடுக்கவானும் குரான வெறுமனே விவாதத்துக்குரிய புத்தகமாக மட்டும் எடுக்கவானும் குரானுடைய அகலாக்க கொண்டு வாங்கும் குரானுடைய பண்பாட்டை கொண்டு வாங்கும் குரான் சொல்லுது யூசுப் அலைத்தல மன்னிச்சாங்க யார தெரியுமா மன்னிச்சாங்க கிணத்துக்குள்ள கொண்டைத்து போட்ட சகோதரர்களை மன்னிச்சாங்க இவங்க மன்னிப்பு கேட்டாங்க எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க மன்னிச்சாங்க சொன்னாங்க மன்னிச்சுட்டேன் நீங்க பழிக்கப்பட மாட்டீர்கள் உங்களோட பாவங்கள் அல்லா மன்னிப்பான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டேன் சுகானப்பா முவாரி என்ற அர்த்தத்தை கொடுக்கணும் உலகம் அதற்கு மாமையின் அரசமும் கொடுக்கணும் முஸ்தபிலுடைய அரசமும் கொடுக்கணும் முவாரின் அரசமும் கொடுக்கணும் சொன்னாங்க உலகம் இஸ்திம்ராருடைய அரசத்தை கொடுக்கும் மன்னித்து விட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் சுஹானல்லா மன்னிச்சாங்க மன்னிச்சாங்க இந்த மன்னிப்புக்கு பிறகு குரான் சொல்லுது யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவங்க அவங்களுடைய சகோதரர்கள் எங்கெல்லாம் ஒன்று சேருவாங்களோ அவர்களுடைய எந்த ஒரு சபையிலையும் கெணம் என்ற வார்த்தைய சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தைய கெணம் என்று சொல்ல மாட்டாங்க ஏன் காரணம் ஏன் காரணம் கெணம் என்று சொன்னா கிணத்துக்குள்ள போட்டது ஞாபகம் வரும் நான் அதை மன்னிச்சிட்டேன் குரானுடைய யூசுடைய கடைசி அல்லா சொல்றான் யூசுப் அலேஸ்லாத்துடைய வாப்பா யாக்கூப் அலேஸ்லாம் ரெண்டு பாரு கண்ணும் கண்ணுடைய பார்வையும் திருப்பி கொடுக்கப்பட்ட நிலையில வந்து சேர்றாங்க மிசர் நாட்டுக்கு மிசர் நாட்டுக்கு வந்து ரெண்டு வாப்பா உம்மா ரெண்டு பேரையும் யூசுப் அலேஸ்லாம் அவங்களுடைய ஆட்சி வீடம் அந்த இடத்துக்கு ஏற்றினாங்க பதினொரு சகோதரர் வந்து இருக்கிறாங்க எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னாங்க அதற்கு சுமரை சொன்னாங்க வாப்பா ஹாதா தவீலுரு ஐயாயமின் கபல் இதுதான் நான் ஆரம்பத்துல எந்த சின்ன காலத்துல கண்ட கனவு ஒரு சந்திரன் ஒரு சூரியன் பதினொரு நட்சத்திரம் எனக்கு சுடுது செய்யும் என்று கண்டதானே அந்த கனவு தான் இந்த கனவுன்னு சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க அல்லாவுக்கு எல்லா புகழும் மினல் பத்வி உங்களை கொண்டு வந்தான் எங்கிருந்து பத்துல இருந்து நீங்க இருந்தீங்க ஒரு ஊர்ல பலஸ்தீனகத்துல ஒரு கிராமத்துல அங்கிருந்து அல்லாஹ் உங்களை நாட்டுக்கு கவுனுக்கு கொண்டு சேர்த்துட்டான் என்ன அல்லா சிறையிலிருந்து கொண்டு வந்தான் எங்கிருந்து கொண்டு வந்தான் இருந்து ஏன் யூசுப் அலைசலாம் சொல்ல இல்ல கிணம் என்று சொன்னேன் ஏன் சொல்ல இல்ல கிணம் என்று சொன்னேன் சிறையில இருந்தது தனியே இருக்கல்ல சிறைக்குள்ள போனது பருவவை அடைந்ததுக்கு பிறகு சிறைக்குள்ள போனது கூட்டாளிமாரோடு இருந்தாங்க சிறைக்குள்ள தனி இருக்கல்ல கூட்டாளிமார் இருந்தாங்க சிறைக்குள்ள சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்குது ஆனா சிறைக்குள்ள போனது ரெண்டாவது தான் முதலாவது போனது கிணத்துக்கு தான் கிணத்துக்கு போன உடையும் இல்லாம போனாங்க உடுப்பையும் கலந்துட்டாங்க உடுப்பும் இல்லாம தான் போனாங்க கிணத்துள்ளுக்கு சின்ன புள்ள பருவ வயது அடைந்தில்ல சாப்பாட கேட்பான் அங்க இல்ல தட்ட தனிய யூசுப் அலைசலாம் சொல்ல இல்ல கிணத்தில இருந்து என்ன கொண்டு வந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்ல இல்ல காரணம் என்னவென்று சொன்னா அதை சொன்னா கிணத்துக்குள்ள போட்டாக்களுடைய உள்ளம் மனசு நோகும் மனசு நோகும் இதுதான் மன்னிக்கிறது இதுதான் மறக்கிறது மூணாவது ஒன்று இருக்குது வாழ்க்கையில அவங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹிடத்தில் இஸ்தப்பார் செய்வோம் மன்னிப்போம் மறப்போம் பிறருடைய பாவத்துக்கு நாங்கள் அல்லாஹிடத்தில் இஸ்தப்பார் செய்வோம் இதை செய்தோ வாழ்க்கையில அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் எத்தனையோ பாவத்துக்கு தௌபாவுடைய கதவு துறப்படும் கோர்ட்ல வழக்கு பேசுறோமா கோர்ட்ல கேஸ் இருக்குதா சொல்லுவோம் நான் மன்னிக்க போறேன் நான் மறக்க போறேன் நான் துவா கேட்க போறேன் நான் விட்டு கொடுக்க போறேன் அல்லா என்ன உயர்த்த போறான் அன்புக்குரிய சகோதரத்தை அன்புக்குரிய பெரியார்களே எல்லாருக்கும் சொல்றேன் வாழ்க்கையில முன்னேறணுமா வாழ்க்கையில டெவலப் ஆகணுமா வாழ்க்கையில அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணுமா இந்த நன்மையான கருமத்தை செய்வோம் நாங்க மன்னிப்போம் நாங்க மறப்போம் நாங்க விட்டு கொடுப்போம் நாங்க துவா கேட்போம் இஸ்தாறு செய்வோம் இதை கொண்டு வாழ்க்கையில் அல்லாரத்தில் பெரிய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ள முடியும் எப்ப வாழ்க்கை இந்த கருத்து எடுக்கும் உலகத்தில் முன்னேறத்துக்குள் ஒரே ஒரு வழி தாழ்ந்த வழி இந்த சிபாத்துகளை தான் குரான் சொல்லித் தருகிறது இந்த சிபாத்துகள் இந்த தன்மைகளை குரான் சொல்லித் தருகிறது கபூலியத்தை சொல்லக்கூடிய உண்டு அப்ப யா இபாதி அல்லாஹ் குரான் சொல்றான் யா இபாதி என்னுடைய அதிகாரிகளே குரான் ஒரே ஒரு இடத்துல தான் சொல்றது யா ஐயுஹல்லதீன கபரூ காபிர்களே இது துணியால இல்ல இது ஆகுரத்துல ரெண்டாவது ஒரு கட்டம் குரான் சொன்னது ஏன் நிராகரிக்கக்கூடியவர்களே அதுவும் உளமாக்கல் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் தான் எப்படிப்பட்ட குறிப்பிட்ட கட்டம் என்று சொன்னா மக்கத்து காவிர்கள் வந்து சொன்னாங்க கம்ப்ரமைஸ் நாங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம் என்ன செட்டில்மெண்ட் சொன்னா நீங்க என்ன தெரியுமா செய்ங்கோ நீங்க ஒரு நாளைக்கு முஸ்லீமாக மாறுவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களோட மார்க்கத்தை பின்பற்றுவோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எங்கட மார்க்கத்தை பின்பற்றுவோம் மக்கத்து காவிர்களும் சொன்னாங்க ஒரு நாளைக்கு நாங்க எல்லாரும் முஸ்லீம்களாக இருப்போம் இன்னும் ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் முஸ்லிக்கீங்களாக மாறிடணும் நாங்க அப்படி ரெண்டு பேரும் எங்களோட மார்க்கத்தை கம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போகும்னு சொன்னாங்க இப்பத்தான் குரான் ஆயத்திறங்குது யா சமீபத்துல ஜமியத்துள்ளமாவுக்கு மாட்டு மரத்தை சார்ந்த மலக்கூர்மார்கள் வந்தார்கள் ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் வந்து அவர்கள் சொன்னாங்க சொன்னார்கள் அவர்களுடைய பேர்கள் எங்கே சொல்லப்படக்கூடாது அவர்களுடைய ஸ்டேட்டும் சொல்லப்படக்கூடாது என்பதின் காரணமாக நான் மறைக்கிறேன் மதகுருமார்கள் என்பதாக வைத்துக் கொள்வோம் முக்கியமான நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அரசியல் பின்னணியோடு இருக்கக்கூடியவங்க வந்து மாவட்டத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள் விட்டார்கள் எங்களுக்கு கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்களேன் ஜெமிய செலவாவினுடைய செக்ரட்டரி காரியதரிசி அவர்கள் முபாரக் அவர்கள் அல்லாவுடைய வாழ்க்கையில் வணக்கத்தை செய்வானாக நீண்ட ஒரு பயானை செலுத்தினார்கள் ஒரு கலந்துரையாடல் இஸ்லாத்தை பத்தி சொன்னார்கள் இஸ்லாத்தை பத்தி சொல்ல சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க அவங்கள கையில சிங்களத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பதற்காக திரட்டுறாங்க எழுதி கொள்றாங்க எல்லாம் சரி எல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு நாள் அல்ல பல நாட்களாக தொடர்ந்து நடந்த ஒரு அமர்வுக்கு பிறகு கடைசி அமர்வுல ஜெமித்ரமாவுடைய தலைவர் ரசி முஃப்தி அவர்கள் அவங்களுக்கு முன்னால் ஒரு பேசம் செய்தார்கள் அதுல சொன்னாங்க எங்க இஸ்லாம் மூணு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது குரான் மூணு விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது ஒன்று எங்களுக்கு சொல்லுது வீட்டில் யாரையும் யாருக்கும் நிர்பந்தப்படுத்த முடியாது களிமா சொல்லித்தான் ஆகோணம் என்று யாரையும் யாராலையும் நிர்பந்திக்க முடியாது வாரால இஸ்லாத்த பரத்தேலாம் ತುಮಕ್ಕಾರ ಇಸ್ಲಾತ ಪರತ್ತೇಲ ಮಷಿನ್ ಗನ್നാൽ ಇಸ್ಲಾತ ಪರತ್ತೇಲ ಲಾರಿಕರಾಗದಿದ್ದೀವಿ தீன்ல வற்புறுத்தல் இல்ல சொல்லி போட்டு சொன்னாங்க நாங்க யாருமே மிஷனரி ஒர்க் செய்ய மாட்டோம் ஊடு கட்டித்தாரோ இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ லைட் எடுத்தாரோ இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ பிள்ளைய படிக்க வைக்கிற இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ உங்களோட பிள்ளைய நாங்க ஸ்காலர்ஷிப் அனுப்புற இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ இந்த வேலை நாங்க செய்ய மாட்டோம் எங்களை இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதியும் இல்லை யாருக்குமே நிப்பந்தம் இல்லை விளங்கி விரும்பி இஸ்லாத்துக்கு வாரண்டா வாங்கோ படத்தவன் சொல்றான் இது நிப்பந்தம் இல்லை ரெண்டாவது சொன்னாங்க எங்கட மார்க்கம் எங்களுக்கு இந்த முன்பே சொல்லி தந்திருக்குது மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய அவர்களுடைய தெய்வங்களை பார்த்து நாங்க பழிக்கவும் மாட்டோம் அவங்களோட மரத்தை பழிக்கவும் மாட்டோம் விக்கிரகத்தை பழிக்கவும் மாட்டோம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் அல்லா அல்லாத ஒன்றை வணங்கக்கூடியவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதை நீங்க பழிக்கவும் வேண்டாம் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்ல ஏன் காரணம் என்றா நீங்க அவங்கள படிக்க போனா அவங்க அறிவில்லாத்தனத்தின் காரணமாக அல்லாவ பழிக்க ஆரம்பிப்பாங்க அல்லாவ பழிக்க ஆரம்பிப்பாங்க எனவே நீங்க வணங்கக்கூடியதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனாலும் உங்களை நாங்க படிக்க மாட்டோம் எங்களுக்கு எங்க குரான் சொல்லித்தந்த உண்மை இது இங்க வாங்க சொல்றோம் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு மார்க்கம் இருக்குது உங்களுக்கு என்று சொல்லி ஒரு வே இருக்குது ஒரு முறை இருக்குது நாங்கள் அதை மார்க்கம் என்று சொல்ல மாட்டோம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களோட மார்க்கத்தில் நீங்க இருந்தோ எங்களோட மார்க்கத்தில் நாங்க இருப்போம் உங்களத்த குழந்தை எங்கள்கிட்ட திணிக்க வரவும் வானம் எங்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட திணிக்க வரவும் மாட்டோம் ஆனா எப்பயுமே நாங்க தமிழ் செய்வோம் உண்மையை சொல்லுவோம் உண்மையை சொல்றது எங்கட பொறுப்பு ஹக்க சொல்றது எங்கட பொறுப்பு உண்மையை உரைத்துக் கொண்டே இருப்போம் ஆனா நாங்க யாருடைய தலையன் கழுக மாட்டோம் யாருடைய தலையன் கழுவி உங்களுக்கு இதைத்தாரோம் தாரோம் இப்படித்தாரோம் அப்படித்தாரோம் என்று சொல்லி பொய்ய சொல்லி வீடு கட்டித்தாரோம் என்று சொல்லி விஸ்வசித்தாரோம் என்று சொல்லி சம்பளம் தாரோம் என்று சொல்லி நாங்க யாரையும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன என்று சொல்லி மிக தெளிவான ஒரு விளக்கம் மார்க்கத்தை கொடுத்தார்கள் நான் என்ன தெரியுமா சொல்ல வாரேன் அன்பான சகோதரத்தை பெரியார்களே உலகத்துல யாரையுமே தரம் குறைச்சு பார்க்க வாரம் அந்தத்துல குறைச்சு பார்க்க வாரம் அல்லாவுக்கு எது விருப்பமானது எந்த ஒரு நன்மையான கர்மத்தையும் தரம் குறைச்சு பார்க்கிற பழக்கத்தை நாங்க இல்லாமக்கணும் ஒரு நல்ல கர்மமா செய்தாரா வாழப்பழத்தோடு ரோட்ல இருக்குது அதைத்தான் ஒருத்தர் தூக்கி வீசிட்டு போறாரு நாங்க அதை பார்த்து நினைச்சுவோம் அல்லா இதை கொண்டும் இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறோம் உலகத்துல யாரையும் பரம்பரிச்சு பார்க்க ஒரு காவிர பார்க்கக்குள்ள நாங்க பார்ப்போம் எப்படி தெரியுமா என்ன விடவும் இவன் நல்லவனாக இடும் இவன் என்ன விடவும் நல்லவனாக இடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுக்குள்ள ஒரே ஒரு வழித்தான் நாங்க மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்துடுவோம் மறந்துடுவோம் அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு நான் பொறுப்பல்ல அவர் செய்யக்கூடிய பாவத்துக்கு அல்லாரத்தில் எழுப்பி நான் செய்ய போறேன் நான் மன்னிப்பு கேட்க போறேன் என்று சொல்லக்கூடிய சிபாத்த வாழ்க்கையில கொண்டு வாங்குவோம் இரண்டாவது அன்புக்குரிய சகோதரத்திலே அன்பான பெரியார்களே ஒவ்வொரு ஊர்லையும் இருக்க மிக மிகப்பெரிய ஒரு சிக்கலான பிரச்சனையான விஷயம்தான் இன்னைக்கு இந்த முஸ்லிம் உண்மா அவதிப்படக்கூடிய பிரச்சினைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சிக்கலான விடயம் தான் எங்கட பாடசாலைகள் கல்வி தேவை மதரசாக்கள் தேவை பாடசாலைகள் தேவை இது வானம் என்று யாரும் சொல்ல இல்லை இது வானம் என்று யாரும் சொல்ல இல்லை இந்த வெளிகம மண் பெரும்பெரும் உளமாக்களை பெற்றெடுத்த மண் பெரும்பெரும் உளமாக்களுக்கு சொந்தமான மண் இந்த ஊருடைய பெரும் தகைகள் ஒரு காலம் இருந்துச்சு உளமாக்களுக்கு யாரும் பொன் கொடுக்க மாட்டாங்க இப்பையும் இருக்குது தான் உளமாக்களுக்கு யாரும் பொன் கொடுக்கிறது இல்ல ஏண்டா இவங்கள்ட்ட துணியா இல்ல இவங்கள்ட்ட பணம் இல்ல இவங்கள்ட்ட வியாபாரம் இல்ல இவங்கள்ட்ட கையில பணம் இல்ல பையில பொடுஸ் இல்லை எனவே இவங்களுக்கு நிக்காக செஞ்சு கொடுத்தா எங்கட பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுமே என்று சொல்லி இவங்களுக்கு யாரும் பொன் கொடுக்க முன்வாரதில்லை ஏழைகள் தான் போயிட்டு என்ன பொன் கொடுப்பாங்க இது எல்லா ஊர்லயும் நாங்க காணக்கூடிய உண்டு இது மாறணும் இது மாறணும் என் வீட்டுக்கு வரோணம் யாரு தெரியுமா அழிய போல உள்ள மருமக்கள் வரோணும் அதே ரவியம் தாலான் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் ஒரு யகூதீன தோட்டத்துல அவர் வேலை செய்தாரு ஆனா நதியை பத்தி பேசினா சல்லல்லாவுடைய பத்தி பேசினா பெரியசா பேசுவோம் அவங்களோட வாழ்க்கையை பத்தி பெரியசா கலைச்சுவோம் ஆனா யாரு கேளும் பாப்பா தந்த மகள் பாத்திமாவுக்கு எடுத்த மாப்பிளைய போல மாப்பிள எடுக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம் எந்த பெண்ணு கேளும் எந்த தாய் கேளும் அன்பான தாய்மார்களே உங்களோட பேசுறேன் பாத்திமா ரபி அல்லாஹு தாலான்ஹா உடைய பேரை சொன்னா ரத்த வெள்ளம் அப்படியே பொங்கி எழும்புது பொங்கி எழும்புது சொல்லுங்க பார்ப்போம் அதுல திரசூல் உல்லாஹி சொல்லுவாங்க எடுத்த மாப்பிள பாத்திமாவுக்கு அலி கேட்டாங்க என்ன வளர்ச்சிருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்ல கூலி வேலை செய்யறாங்க பாத்திமா வீட்டுக்குள்ள தொழில் செய்யறா ஹசன் ஹுசைன் நபீனுடைய மருமக்கள் நபீனுடைய பேரன் பேரன் ரெண்டு பேரும் பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்தாங்க யாருக்கே சொல்லுங்க பாப்போம் பேச லேசி பேசுறதுக்கு எந்த செலவும் இல்ல செய்து காட்டுங்கோ செய்து காட்டுங்கோ அன்பாக சொல்றேன் வீட்டுக்கு மருமகனிடுங்க தீனுக்காக வேண்டி வீட்டுக்கு மருமகனிடுங்க தீனுக்காக வேண்டி அன்பான சங்கையானவர்களே உளவாக்கள் கண்ணியமானவர்கள் இந்த ஊரே எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் உளமாக்களுக்கு பொன் கொடுக்காத காலகட்டத்தில் இந்த ஊர்ல இந்த வெளிகம மண்ணில் ஒரு ஆள் ஒரு பெரிய மகான் இருந்தார் நான் நினைக்கிறேன் அபுல் ஹசன் அஜியார் சொல்லி அப்துல் லத்தீப் உஸ்தானோட மாமனார் அப்துல் ரஹ்மான் பஹஜீனுடைய மாமனார் அத்தாருத்தீன் மௌலையுடைய மாமனார் தந்த வீட்டுக்கு எடுத்த மூணு மருமக்களுமே உலமாக்கள் தான் தந்த வீட்டுக்கு வந்த மூணு மருமக்களும் உலமாக்கள் தான் அஜோசுஸ்தானா இந்த ஊருக்கு மருமகனாக வந்தவர் இந்த பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறோமோ எந்த மதரசா உட்கார்ந்து இருக்கிறோமோ இந்த மதரசாவின் இஸ்தாபகர் சாமி மதத்தவர்கள் இருந்தவர்கள் இதே போல ஷேக் பர்ஹான் என்று சொல்லி குருநாகலையை சேர்ந்த ஒரு ஆலிம் இந்த ஊரில் இருந்து இருக்கிறார் இதே போல அலியார் மணிக்கார் என்று சொல்லி ஒரு ஆலிம் ஒரு பெரிய ஒரு ஹதரத் எதிரியா உட்கார்ந்து இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரே உலமாக்கள் நிறைந்து வலிந்து நிரம்பி இருந்த ஒரு ஊர் தான் இந்த ஊர் ஆனாலும் சில உண்மைகளை தட்டி பேசத்தான் வேண்டும் சில உண்மைகளை பேசத்தான் வேண்டும் உலமாக்கள் நிறைந்து வலிந்து கண்ட மூணு மதரசாக்களை தன்னுடைய ஊருக்கே சொந்தமாக்கிக் கொண்ட ஹெதிரியாவையும் முர்சியாவையும் பாரியையும் நூத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் கடிந்து போகக்கூடிய இந்த பாரி மதரசாவும் இந்த ஊருக்கு இந்த மண்ணுக்கு சொந்தமானது நான் கேட்கிறேன் இங்க எல்லாம் இருக்குது ஆனா நாங்க ஒன்றை யோசிக்கணும் எங்கட பாடசாலைகள் எப்படி இருக்கிறது எங்களோட இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் எட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு கணக்கின் பிரகாரம் கணக்கீட்டின் பிரகாரம் மாத்தர டிஸ்ட்ரிக்ட்ல நாற்பத்தி ரெண்டு பள்ளி வாசல் இருக்கிறது எத்தனை பள்ளி நாற்பத்தி ரெண்டு பள்ளி இருபத்தி ஒரு முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கு இருபத்தி ஒரு முஸ்லீம் பாடசாலை இந்த இருபத்தொரு முஸ்லீம் பாடசாலையில இருபது முஸ்லீம் பாடசாலைகள் கலவன் பாடசாலை கலவன் பாடசாலை ஒரே ஒரு பாடசாலை தான் இருக்கிறது பெண் பாடசாலை பெண்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான ஒரே ஒரு தனிப்பாடசாலை இருக்கிறது நான் கேட்கிறேன் வளமாக்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க இவங்களை வச்சுக்கொண்டு கேட்கிறேன் எந்த மார்க்கத்தில் எந்த இஸ்லாத்தில் இந்த கலவன் பாடசாலை கனுமதி இருக்கிறது பழச மறந்துடுங்கோ புதுச பேசுங்கோ கலவன் பாடசாலை ஆண் பெண் கலப்பிடம் அபுதாவூதுல நாங்க ஓதுறோம் கௌரத்துல ஹதீஸ்ல ஓதி கொடுக்கிறோம் அந்த ஹதீச பாடமாக்கு எக்ஸாமும் செய்யறோம் படிக்கிறது எக்ஸாம் செய்யறதுக்கல்ல படிக்கிறது வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு என்ன ஹதீசன்டா சொன்னாங்க சொல்லலாம் முரு அவுலாத கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்கோ ஏழு வயசானா தொழும்படியாக ஏவுங்கோ இந்த ஹதீசுக்கு விளக்கம் எப்படியா புள்ளைக்கு தொழுக கடமை இல்லை ஏழு வயசுல ஆனா வாப்பக்கு கடமை புள்ளைய தொலைவிக்கிறது ஏழு வயசுல புள்ளைக்கு தொழுக கடமை இல்ல ஆனா ஏழு வயசுல புள்ளைய தொலைவிக்கிறது யாட கடமை வாப்பட கடமை ஏழு வயசு பிள்ளையையும் கையை பிடிச்சு கொண்டு பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாரது வாப்பட பொறுப்பு பத்து வயசாயிவில் தொலை இல்லைண்டா ரெண்டு தட்டு லைட்டா தட்டுங்கோ மகனுக்கு நீ பள்ளிக்கு வான்னு சொல்லி இஸ்லாத்தை பத்தி ரொம்ப ஆழமா பேசுவோம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு சுபகுடைய தொழுக ஜமாத்துறை தொழுகத்துக்கு சுபகுடைய தொழுக ஜமாத்தோட தொழுகிறதுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு அல்லா நம் அனைவரையும் மன்னிப்பானாக எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிச்சு இன்றைக்கு சுபகு ஜமாத்தோட தொழுதேன் அதே நேரத்தில் அலமது இல்லா என்ற வயது வந்த பிள்ளைகளையும் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு அவர்களோட சேர்ந்து சுபகு தொழக்கூடிய பாக்கியம் எத்தனை பேர் கிடைச்சிச்சு மகன் தூங்குறாரு வாப்பா பாப்பா பள்ளி உள்ளுக்கு மகன் எங்க வீட்டுல தூங்குறாரு ஜிசி ஓலவர் செய்த மகன் தூங்குறாரு ஜிசி ஏலவர் செய்த மகன் தூங்குறாரு வீட்டுக்கு வந்த மருமகன் தூங்குறாரு சுகாரம்பா ஆனா முஸ்லீம்கள் ஆனா முஸ்லீம்கள் சுபகில்லாம தூங்குறாங்க சுபகில்லாம எக்ஸாம் எழுத போறாங்க சுபகில்லாம வியாபாரம் செய்ய போறாங்க கணவன் பள்ளிக்கு வராரு நான் பரிகாசமாக சொல்ல இல்ல உண்மையை சொல்லுகிறேன் அநேகமானவங்க சுபகுக்கு வரக்குள்ள எல்லாருடைய கையிலையும் சாவிக்கோர் வைக்கும் என்னைக்கும் சுபகுக்கு வரக்குள் என்னைக்கும் சாவி கொத்து கையிலைக்கும் என்ன அடையாளம் திருபாபு இந்த சுமகுக்கு வரக்குள்ள மட்டும்தான் நிஷாவுக்கு இல்லை மகரிவுக்கும் இல்லை சுபகுக்கு மட்டும் என்ன அடையாளம் இது மனைவி தூக்கம் உங்களை வழி எழுப்புறதுக்கும் உங்களை கொண்டாட்டி எலும்பல்ல இதா குடும்ப வாழ்க்கை இதா ஒரு வாப்பா இதா ஒரு கணவன் இஸ்லாத்த தொழுகையை கொண்டு பேசிப்போம் வந்திருக்கிறது எங்களுக்கும் மாற்று மருத்துவர்களுக்கு உள்ள வித்தியாசமே கருப்பு சொலா தொழுகிய உற்றதுதான் தொழுகிய உற்றது இன்றைக்கு தொழுகைக்குள்ள முக்கியத்துவம் இல்லை இந்த கும்பத்தில் தொழுகைக்குரிய இடம் கொடுக்கப்பட இல்லை வாழ்க்கையை நல்லா யாமச்சிக்கும் உட்கார்ந்து வாழ்க்கையில் ஒன்று நல்லா யாவச்சுக்கோங்க சுபகுடைய தொழுகை யாருக்காவது தப்பித்தா சுபகுடைய ஜமாத்து யாருக்காவது தப்பி போனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க ஒன்று நினைச்சவானம் நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நாள் லொஸ்ட் நாள் ஆரம்பிச்ச முன்னாலே நாள் தருத்திரியம் உள்ள தூக்கம் மனைவி தூக்கம் மருமகன் தூக்கம் மாப்ப பள்ளியில இதெல்லாம் பொறுப்பு நான் தொழுகிற தொழுகிறவன் மட்டுமல்ல தொலை வைக்கிறவன் எனக்கு நான் தொலை வைக்கோணும் சொன்னாங்க சல்லல்லா சொல்லம் ஏழு வயசானா மற்றவங்களை தொலை வைங்கோ பிள்ளைய தொலை வைங்கோ அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ஹதீஸ் முடியல்ல ஏழு வயசானா தொலை வைங்கோ பத்து வயசாகியும் தொலை இல்லைண்டா லைட்டா லேசா ரெண்டு அதி அடிங்கோ மூணாவது சொல்லப்பட்டிருக்குது படுக்கையில அவங்களை பிரிச்சு படுக்க வேண்டும் படுக்கையில பிரிச்சு படுக்க வேண்டும் நானவேன் தம்பியேன் தாத்தவேன் தங்கச்சேன் சகோதரனையும் சகோதரியையும் மட்டுமல்ல சகோதரன் சகோதரன் நானா தம்பி தாத்தா தங்கச்சி ஒரே பால் ஒரே பால் ரெண்டு பேரே ஒரே கட்டில படுக்க வைக்க வானம் பிரிச்சு படிக்க வைங்கோ யாரு சொன்னது யாரு சொன்னது அல்லாஹுடைய நபி சொன்னது படுக்கையில பிரிச்சு படுக்க வச்சுட்டோம் இஸ்லாம் சொல்றது ரெண்டு காமர குடும்பம் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காமரா செப்பரேட் செப்பரேட் ரூம் குடுங்கோ இதை பற்றி எல்லாம் பேச நேரம் இல்ல சுரத்து நூறுல அல்லா சொல்றான் ரூம் இருந்து ரூமுக்கு எப்படி போகணும் வாப்பட ரூம் உள்ளுக்கு எப்படி போகணும் மகண்ட ரூபுளுக்கு எப்படி போகணும் எந்த கால வச்சு போகணும் அனுமதி எப்படி கேட்கணும் சுகானம்மா ஊட்டுள்ளுக்கு போறது மட்டுமல்ல ரூமிலிருந்து ரூமுள்ளுக்கு போறது வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு நான் எப்படி போகணும் சும்மா போர் இல்ல சும்மா போர் இல்ல வாப்ப தூங்குறாரு உம்ம தூங்குறாங்க ஊட்டுள்ளுக்கு ரூமுள்ளுக்கு புறான் சொல்லுது உங்களோட புள்ளக்கு பால் உணர்வு இருக்கும் என்றிருந்தால் என்ன உணர்வு பதினஞ்சு வருஷம் அல்ல பதினஞ்சு வருஷம் அல்ல பால் உணர்வு பால் உணர்வு இருக்க என்றிருந்தால் புள்ளக்கு சொல்லிக் கொடுங்கோ மாஸ்டர் பெட்ரூம் உள்ளுக்கு வாப்பால உம்மட ரூம் உள்ளுக்கு நீங்க வரும் பொழுது கதவை தட்டி அனுமதி எடுத்துக் கொண்டுதான் இந்த ரூமுள்ளுக்கு வரணும் மாப்பட ரூமுள்ளுக்கு போறதுக்கு இந்த சட்டம் உம்மட ரூமுள்ளுக்கு போற இந்த சட்டம் ஏழு வயசு பிள்ளைக்கு சரி இது சின்ன பிள்ளைய பிரிச்சு படுக்க வைக்கும் இப்ப போங்க பாப்பா மவுத்துக்கு மவுத்தாகிட்டாங்க ஒரே கபர்ல ரெண்டு பேர் அடக்கம் செய்ய இயலாது ஏழுமா ஒரே கபர்ல ரெண்டு விளக்கம் செய்யலாமா ஒரே ஜனாசாவ ரெண்டு ஜனாசாவ ஒரே நேரத்தில் தொழுவிக்க பிரச்சனை இல்லை அறத்துல மாதிரி ஒரே நேரத்தில் மூணு ஜனாசா வந்துச்சது மூணு ஜனாசாவுக்கு தனித்தனிய தொலை தேவையில்லை மூணு ஜனாசாவையும் ஒரே ஒன்றுக்காகவே வச்சு மூணு ஜனாசாவையும் ஒரே தக்பீர்ல நாலு தக்பீர் கட்டி ஒரே ஒரே சலா தொழுகையில தொழுது முடிக்கலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய தொலோலம் என்ற அவசியம் இல்ல என்ன செய்யலாம் என்றால் எல்லாத்தையும் வச்சு ஒரு கரை தொந்துடலாம் ஆனா மூணு ஜனாதாவே ஒரு கபு அடக்கம் செய்யலாது மூணு ஜனாதாக்கும் தனித்தனிய கபரு தோண்டோணும் கிதாபுகள் இருக்குது உந்தாவை கரட்டி பாருங்கோ உம்தா மிக தெளிவாக சொல்லுது மின்ஹாஜு தாலிபே மிக தெளிவாக சொல்லுது எல்லா கிதாபுகளை பற்றி பார்த்தாலும் மிக தெளிவாக சொல்லுது ஒரு கட்டம் வருகிறது சுனாமிய போல பதினைஞ்சாயிரம் பேர் ஒரே நேரத்தில் மௌத்தாகிட்டாங்க இந்த நாட்டுல முஸ்லீம்கள் மௌத்தாகிட்டாங்க சம்மாந்துறையில போய் சாய்ந்தவர்களை பேச்சு பார்த்தா ஆயிரம் ஜனாசா மருதமுறையில பேச்சு பார்த்தா ஒரு எழுநூத்தி ஐம்பது ஜனாசா நிந்தவர்ல பேச்சு பார்த்தா ஒரு முன்னூறு ஜனாசா எல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரம் ஜனாசா வந்திருக்குது இப்ப சித்தவுடைய கிதாபு சொல்லுது ரெண்டு கபரு வெட்டுங்கோ ஆண்களுக்கு வேற கபரு பெண்களுக்கு வேற கபரு அதுவும் சொல்லுது ஆண்களை கபர்ல வைக்கும் பொழுது ஒரு ஜனாசாவை வச்சுட்டு இன்னும் ஒரு ஜனாசா வைக்கிறதுக்கு முன்னால ஒரு வரம்பு மாதிரி உண்ட கட்டுங்கோ வரம்பு உண்டு நான் என்ன சொல்ல வாரா படுக்கறையில பிரித்து படுக்க வைங்கோ கல்லறையில பிரித்து படுக்க வைங்க பிரித்து அடக்கும் அடக்கம் செய்ங்கோ பாசறையில ஸ்கூல்ல டியூஷன் கிளாஸ்ல யூனிவர்சிட்டியில ஹையர் எஜுகேஷன்ல இதுக்கு யாருங்க பொறுப்பு ஸ்கூல படுக்கையில பிரிச்சுட்டோம் பிரச்சனை இல்லை பள்ளிக்கு வந்திருக்கிறோம் மேல கீழே பிரிச்சிருக்கிறோம் இந்த பள்ளி உள்ளிக்கு பிரிச்சத்தை ஏன் பாரசாலையில பிரிக்க முடியாது இதுக்கு யாரு பொறுப்பு வாலிபர்களே அன்பாக சொல்றேன் இறக்கமாக சொல்றேன் உலகத்தில் ஞாபகத்தில் வைங்கோ இந்த நாட்டினுடைய ஹிஸ்டரிய படியுங்கோ இந்த நாட்டினுடைய சரத்திரத்தை படியுங்கோ இந்த நாட்டில் மாற்று மறுத்தவர்கள் நான் மாத்தர டிஸ்ட்ரிக்ட பத்தியோ காலி டிஸ்ட்ரிக்ட பத்தியோ பேச இல்லை எனக்கு தெரியும் இங்கிருக்கக்கூடிய மாற்று மருத்துவர்களுடைய பாடசாலைகள் கூட எப்படி இருக்கிறது என்பது தெரியும் நான் கொழும்ப மையப்படுத்தி பேசுறேன் நீங்க கொழும்புல வைத்து பாருங்க பார்ப்போம் மாற்று மருத்துவர்களுடைய பாடசாலைகளை பௌத்த பாடசாலைகள் இந்து பாடசாலைகள் கிறிஸ்துவ பாடசாலைகள் ஏராளம் இருக்கிறது எங்கேயாவது பேசி பாருங்க பார்ப்போம் ஒரு பாடசாலை கலவன் பாடசாலை இருக்கிறதா கொழும்புல ரோயல் காலேஜ் டிஎஸ் காலேஜ் ஆனந்த நானந்த இதே போல ஹிந்து காலேஜ் சுகானம்மா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பார்த்தா எல்லா ஸ்கூலும் செப்பரேட் இது ஆம்பளைகளுக்கு பெண்களுக்கு கொண்டா Visakha college ladies college Hindu ladies college இதே போல சினிமாவை பண்டாரநாக்க லேடிஸ் காலேஜ் இதே போல ஹோலி பெமிலி இப்படியாக சொல்ல போனா மாற்று மறுத்தவர்கள் எல்லாம் ஸ்கூலை பிரிச்சு கொண்டாங்க இதுக்கு மேல போனா கண்டியில போனா கண்டி டவுன்ல உள்ள எல்லா ஸ்கூலும் பிரிஞ்சுக்குது ஆனா அவங்களுக்கு சொல்ல இல்ல படுக்கையில பிரிங்கோடு சொல்லி அவங்களுக்கு சொல்ல இல்ல கபர்ல பிரிங்கோடு சொல்லி இல்ல அவங்க எல்லாரும் பாடசாலையை பிரிச்சு கொண்டாங்க கல்யாண வீட்டுல எங்க காட்ட மாட்டீங்க சிங்கள வீடுகள்ல பௌத்த வீடுகள்ல ஆண்களுக்கு வேற சாப்பாடு பெண்களுக்கு வேற சாப்பாடு இருக்குதா ஹிந்துடைய ஹிந்து கல்யாணத்துக்கு போனா எல்லாருக்கும் ஒன்றுக்கு தான் சாப்பாடு சாப்பாட்டுல ஒத்துமை ஒன்று வச்சுறாங்க சேஜுக்கு போனா சேஜில ஒன்றுக்கு தான் ஆனா பாடசாலையில மட்டும் பிரிச்சிருக்கிறாங்க நாங்க எல்லாத்திலேயுமே பிரிச்சு விட்டு பாடசாலையில மட்டும் சேர்ந்து கொண்டோம் கல்யாணத்துல பிரிச்சுட்டோம் கார்லே கார்லே போட்டிப்பாங்க இந்த கல்யாணம் ஹோல்ல நடக்குது ஆனா ஆண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ் பெண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ் கல்யாண காலத்தில் எல்லாத்தில பிரிச்சுட்டோம் ஸ்கூல மட்டும் சேர்த்துடுறோம் பள்ளிக்கு வந்தா பள்ளியில வேற ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற மாறி இந்த பள்ளிக்கு வரும் ஆண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ் பெண்களுக்கு வேற என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்தால ஆண்கள் வரக்கூடாது பெண்களுக்கு என்று சொல்லியே போட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோம் நான் கேட்கிறேன் இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பாப்பா ஸ்கூல்ல மட்டும் சேர்த்து வைக்கிறோம் என்ன நலவு என்ன அன்பாக சொல்றேன் பாடசாலைகள் என்பது அரசாங்க பாடசாலைகள் என்று பேர் நாமம் சூட்டப்பட்டிருந்தாலும் அந்த பாடசாலைகள் எங்களுடைய பாடசாலைகள் எங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான பாடசாலைகள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ உலமாக்களுடைய கவனம் பாடசாலையின் பக்கமாக போக வேண்டும் தனவந்தர்களுடைய கவனம் பாடசாலையின் பக்கமாக போக வேண்டும் புத்திஜீவிகளுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும் பட்டம் படிப்பை முடித்துக்களுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும் சாதாரணர்களுடைய கவனம் பாடசாலை பக்கமாக போக வேண்டும் இந்த பாடசாலைகளுக்குள்ள என்ன நடக்கிறது இந்த பாடசாலையை எப்படி முஸ்லீம் பாடசாலையாக மாற்றிடும் இஸ்லாமிய பாடசாலை முஸ்லீம் பாடசாலை அல்ல இஸ்லாமிய பாடசாலை அந்த பாடசாலை தொழுகைகள் நிறைவேற்றப்படுகிறது அந்த பாடசாலைகளுக்கு ஆண் பெண் கலப்படம் இல்லை அந்த பாடசாலைகளுக்கு ஹராம் ஹலால் பேணப்படுகிறது அந்த பாடசாலைகளுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அந்த பாடசாலைகளுக்கு தொழுகைகள் கலாவாகவில்லை சுஹானல்லா அந்த பாடசாலைகளுக்கு அகலாக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட பாடசாலைகளாக இந்த வெள்ளிகம மண்ணுடைய ஐந்து ஆறு பாடசாலைகளும் ஆகும் என்றிருந்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களோட ஊருக்கு சொந்தமான மூணு மதரசாக்களை போலவே தான் அதே இடத்தில் உள்ளது தான் இந்த பாடசாலைகள் மதரசாவுக்கு நனங்கொட கொடுத்தா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும் அந்த பாடசாலைக்கு கொடுத்து அந்த பாடசாலையை இஸ்லாமிய பாடசாலையாக மாற்ற பாருங்க உங்களுடைய ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்க டீச்சர் இல்லையா நீங்க போயிட்டு அரசாங்கத்தை கேட்க வானம் சென்ற ஒன்பதாம் தேதி நான் நினைக்கிறேன் டைம்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க டைம்ஸ் பேப்பர்ல ஹெட்லைன் என்ன தெரியுமா அவங்க ஹெட்லைன்ல போட்டிருக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள்ல சுமார் எட்டாயிரத்தி எட்நூத்தி சிச்சம் பாடசாலைகள்ல பிரின்சிபல் இல்லைன்னு சொல்லி எங்கட ஸ்கூல் இருக்குது மொத்தம் எழுநூத்தி ஐம்பது ஸ்கூல் தான் முஸ்லீம் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சர் சொல்றாரு கல்வி அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு டீச்சர் பற்றாக்குறை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்கூல்கள் நடக்குது எந்த அளவுக்கு பற்றாக்குறை என்றால் பிரின்சிபல் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டில்ல இருந்த பிரின்சிபல் அவரு பென்ஷன்ல போகக்குள்ள அங்கிருந்த ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போனாரு அவர் இப்ப பிரின்சிபலாக அக்ட் பண்றாரு ஆனா அவர்கிட்ட பிரின்சிபல் குறிய எந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நாட்டினுடைய கல்வி அமைச்சர் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்திரிகையில பிரசுரிக்கப்பட்டிருந்தது நான் சொல்றேன் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது வெறுமனே முஸ்லீம் பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலும் இருக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம் உறவாக்களுக்கு என்ன செய்யலாம் கல்வி மகளுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு இஸ்லாம் பாடம் படிக்கிறதுக்கு இல்லையா உமா நாங்க ஆள் தாரோம் ஒரு ஹசரத்தை நியமிங்கோ சிலபஸ கொடுங்க அவருடைய கையில எங்கட பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க நான் இன்னமுண்டே சொல்ல விரும்புறேன் கேட்டுக்கோங்கோ நேரம் சுருக்குது இன்னமுண்டே சொல்ல விரும்புறேன் இந்த நாட்டுல இலங்கை நாடு இருக்குது இது ஒரு சங்கையான நாடு பிற்கு படிச்சவங்களுக்கு தெரியும் பிற்குடைய கண்ணோட்டத்துல இந்த ஸ்ரீலங்காவை ஒரு சிறுபான்மை நாடு என்று சொல்ல முடியாது சிறுபான்மை நாடு என்று சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இருக்குது நம்பர்ஸ்ல நாங்க குறவும் அறுபத்தைந்து வீதமானவங்க பௌத்தர்கள் பன்னெண்டு வீதமானவங்க யாரு ஹிந்துக்கள் எட்டு வீதமானவங்க முஸ்லீம்கள் ஐந்து வீதமானவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லித்தான் இந்த நாட்டினுடைய கணக்கு சொல்லப்படுகிறது ஆனா நான் சொல்றேன் எட்டு வீதம் தான் நாங்க என்று இருந்தாலும் நம்பர்ஸ்ல பார்த்தா நாங்க சிறுபான்மை நம்பரை பார்த்தா நாங்க சிறுபான்மை ஆனா இஸ்லாம் நம்பரை பார்த்து சிறுபான்மை சொல்றது இல்ல நாங்க சிறுபான்மை என்று சொல்லும் ஒரு நாட்டுல இஸ்லாத்தினுடைய சட்டங்களை முழுக்க முழுக்க எடுத்து நடப்பதற்கு எந்த நாட்டுல கஷ்டம் இருக்குமோ அந்த நாட்டுக்குத்தான் அகல்லியா சிறுபான்மைக்கு சொந்தமான என்று சொல்லி ஒரு சிறுத்தையே இருக்கிறது அந்த சிறுத்தையே அந்த நாட்டுக்குத்தான் செல்லுபடியாகும் எங்கட நாட்டை பொறுத்தவரையில கல்யாணம் முடிப்பது தலாக்கு சொல்லுவது இத்தா இருப்பது அனந்தர சொத்து பங்கு வைப்பது வக்குடைய சொத்தை பாதுகாப்பது இஸ்லாமிய வங்கி முறை இஸ்லாமிய காப்புரிமை முறை முஸ்லீம் பாடசாலைகள் எங்களுக்கு எதுவுமே இந்த நாட்டில் மறுக்கப்படவில்லை எதுவுமே மறுக்கப்படவில்லை எங்கள முன்னோர்கள் அனைத்தையுமே செய்து வைத்திருக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு பௌத்த சகோதரர் கல்யாணம் முடிப்பதாக இருந்தா ஒரு பௌத்த பெண்மணி கல்யாணம் முடிப்பதாக இருந்தா நாட்டு சட்டம் சொல்லுது அவ பதினெட்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் அதே நாட்டு சட்டம் சொல்லுது ஒரு முஸ்லீம் பெண்மணியாக இருந்தா அவளுக்கு வயது இல்லை இல்லை என்று சொல்லி நாடு முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி எல்லாத்தையும் அனந்தர சொத்து சம்பந்தமாக நான் பல வகைய பல கருத்தரங்கள் வைத்திருக்கிறேன் பல இடங்களில் பேசியிருக்கிறேன் அதில் உடத்தில் சொல்லுவேன் நான் இந்த நாட்டுக்கு அனந்தர சொத்து குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் ஒருவருடைய சொத்தை இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒருவர் அவருக்கு பிரித்துக் கொள்ள முடியும் அவர் முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு அதை பிரித்துக் கொள்ளேனும் என்ற சட்டம் இருக்குது இந்த நாட்டில பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இந்த நாட்டிலிருந்து வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நாற்பத்தி எட்டுல நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் அவங்க நாட்டை விட்டுட்டு போனது எழுபத்தி ரெண்டுக்கு பிறகுதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலயே அனந்தர சொத்து மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் எட்டில் ஒன்று நாலில் ஒன்று அரைவாசி மூணில் ஒன்று மூணில் ரெண்டு ஆறில் ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு கணக்கையும் உள்வாங்கப்பட்ட வாப்பட பங்குன்னா உம்மட பங்குன்னா பேரப்புள்ளக்கு எவ்வளவு புகோணம் சுபகானம்மா வாப்பம்மக்கு எவ்வளவு புகோணம் உம்மம்மக்கு எவ்வளவு புகோணம் உம்மக்கு எவ்வளவு புகோணம் அப்பக்கு எவ்வளவு புகோணம் என்று சொல்லக்கூடிய அத்துண அனந்தரசத்துடைய சட்டத்தையும் உள்வாங்கப்பட்ட ஒரு சட்ட யாப்பே இந்த நாட்டுக்கு இருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனா இந்த நாடே ஒரு பறக்கத்து செய்யப்பட்ட நாடு நான் என்ன சொல்ல என்று சொன்னா இந்த நாட்டு பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூணு பாடத்தை நீங்க பாடமாக பார்க்கினால் பாக்கியமாக பார்த்தால் எங்க எல்லா குழந்தைகளும் அரபு மொழி பேசுவாங்க ஜிசி ஓலவல் எக்ஸாம்ல இஸ்லாம் பாடம் ஒரு பாடமாக இருக்கணும் அரபு ஒரு பாடமாக எடுக்கலும் அதபுல் அரபி அரபிக் லிஸ்ட்ரக்சர் ஒரு பாடமாக இருக்கேதும் இந்த மூணு பாடமும் ஜிசி ஓலவல்ல ஒரு பாடமாக இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன் எங்களோட ஜிசி ஓலவ செய்யக்கூடிய ஒரு மாணவன் அரபு மொழிய அழகா படிச்சா அவனுக்கு என்ன பாக்கியம் அங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிடுவாரு இங்க குரான் விளங்குது அத்தகையாத்து விளங்குது வஜ்ஜத்து விளங்குது இந்த நாட்டில் சந்திருக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்துங்கோ அதபுல் அரபி அரபில் லிட்ரேச்சர் அரபில் நகு இருக்கிறது சருவு இருக்கிறது பலாரா இருக்கிறது இதுக்குத்தான் சொல்லுவோம் அதபுல் அரபி என்று சொல்லி இதுவும் ஒரு பாடமாக இருக்கிறது இந்த பாடத்தை உடமாக்களை கொண்டு கல்வி வாங்கலை கொண்டு பாடசாலையில படிச்சுட்டு கொடுப்போம் ஜமியத்துலமாவில் ஒரு போட்டோ இருக்கிறது ஒரு போட்டோ இருக்கிறது நுவரலி மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு போட்டோ நுவரலி மாவட்டத்தில் ஒரு இஸ்லாம் முஸ்லீம் பாடசாலையில் அல்லா நம் அனைவரை மன்னிப்பானாக நாங்க எல்லாரும் குத்தவாளிகள் நாங்க எல்லாரும் குத்தவாளிகள் நாங்க எல்லாரும் யாரு தெரியுமா குறத்தான் சொல்லுவோம் ஆனா யாருமே சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம் யாரும் சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம் என்ன சொல்றோம்டா நோரலில எட்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில இஸ்லாம் பாடம் நடக்குது பிள்ளையெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சில பிள்ளைகள் தொப்பியும் போட்டிருக்கிறாங்க சில பிள்ளைகள் ஹிஜாபும் கொடுத்திருக்கிறாங்க டீச்சர் பாடம் நடத்துறா அவ யாருன்னு கேட்டா அவட நெத்தியில பொட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது நெத்தியில பொட்டும் வச்சிருக்கிறாங்க கேட்டா சொல்றாங்க நாங்க இங்க பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ஆயத்தமாக்குறோம் நோக்கம் இஸ்லாம் படிச்சு கொடுக்கறதல்ல நோக்கம் இவங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் கொழும்புல வைத்து பார்த்தா ஸ்கூலுகள்ல சிங்கள ஸ்கூலுகள்ல எங்கட முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம் உங்களோட பாடம் என்ன மார்க்கம் என்ன எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க புத்தாகமன தான் நாங்க படிக்கிறோம் நாங்க புதிஸ்ட் ஆகிறதுக்கு அல்ல நாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு கேட்டா சொல்றாங்க இஸ்லாம் பாடம் சொல்லி தரத்துக்குரிய ஆசான் எங்களோட மதுரசாவில எங்களோட ஸ்கூல்ல இல்ல எங்களோட ஸ்கூல்ல இல்ல நான் அன்பாக சொல்றேன் இறக்கமா சொல்றேன் ஒரு ஊருடைய கண் ஒரு ஊருக்குரிய மூணு கண் இருக்குது ஒன்றே பள்ளி வாயில் இரண்டாவது மதரசாக்கள் மூணாவது ஒரு ஊருடைய பாடசாலைகள் பாடசாலைகளுக்கு கவனம் செலுத்துங்கோ பாடசாலைகளை பிரிக்க பாருங்கோ சேர்க்கவானம் இந்த நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டினுடைய சட்டை யாப்படுத்தி பார்த்தாலும் கூட நாடு கூட சொல்லுது பல்கலைக்கழகம் வரைக்கும் பிரிக்கப்பட வேண்டும் ஆண்கள் வேற பெண்கள் வேற என்று பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உலகமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உலமாக்கலாகிய நாங்கள் இந்த வெளிகமையை சேர்ந்த மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒரே ஒரு பாடசாலை இந்த மாத்தரை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது இருபத்தொரு பாடசாலைகள் இருக்கிறது முஸ்லீம் பாடசாலைகள் இந்த இருபத்தி மற்றொரு பாடசாலையும் செப்பரேட் ஆகணும் பிரியோணம் என்று சொல்லி ஒரு கவனத்தை திருப்புங்கோ ஒரு கவனத்தை திருப்புங்கோ இதை கொண்டு பெரிய மாற்றங்கள் வரும் இந்த கே உலகத்தில் பேசி பார்த்தா எல்லா இடத்திலையும் இதை பத்தி பேசுறாங்க நான் சென்ற வாரம் இதே நேரத்தில் நான் இருந்தேன் கனடாவில் சென்ற வாரம் கனடாவில் இருந்தேன் நான் கனடாவில் போயிட்டு பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஆசான்களை பலரை சந்தித்தேன் அப்ப அவங்க சொல்றாங்க இன்றைக்கு கனடாவுல நார்த் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கம் தான் பாடசாலைகளை பிரிப்பது சம்பந்தமான தலையங்கம் பாடசாலைகள் பிரிக்கப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்கள் பிரிக்கப்பட வேண்டும் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற என்று சொல்லி செப்பரேட் ஆக்கப்பட வேண்டும் என்ற தலையங்கத்தில்தான் இன்றைக்கு அநேகமாக நோர்த் அமெரிக்காவில வட அமெரிக்காவில கனடாவில யூஎஸ்ல இன்றைக்கு இதை பற்றி பேசுறாங்க ஏன் காரணம் என்றா இயற்கைக்கு மாற்றமானது அல்லாஹ் பிரித்ததை நீங்க சேர்க்க போறீங்களா அல்லாஹ் பிரித்ததை நீங்க இணைக்க போறீங்களா இது நடக்க முடியாத கருமம் அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு மேகசின் அல் ஜும்மான்றது இது ஒரு பிரபல்யமான ஒரு மேகசின் இது யூஎஸ் இருந்து வெளியாகக்கூடிய மேகசின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த மேகசினை வெளியாக்குது நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பொறுமதியான ஒரு இன்டலக்சுவல் அறிவுபூர்வமான ஒரு மேகசின் ஒன்று இந்த காலத்தில் வெளியாகுது என்று சொன்னால் எனக்கு தெரிய இல்லை ஆனால் இந்த மேகசினை நீங்க எடுத்துக்கொண்டா இதுல அந்த ஒரு தலையங்கமா போட்டிருக்கிறாங்க இஸ்லாத்தினுடைய பார்வையில கலவன் பாடசாலைகளை பற்றி மிக தெளிவாக அறிவுபூர்வமாக அதாவது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கிறாங்க எழுதுறாங்க இது இயற்கைக்கு முரணானது இது இம்பாசிபிள் இப்படிப்பட்ட பாடசாலைகளுக்குரிய பிரச்சனை கல்வி பிரச்சனை அல்ல ஒழுக்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கருத்தை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே வபா அலைனா இல்லல் பலாகுல் முபின் எங்களுக்கு உண்மையைத்தான் சொல்ல முடியும் ஹக்கை சொல்ல முடியும் ஆனாலும் கூட ஏற்று நடப்பது அதற்குரிய நடவடிக்கைகளை செய்வது உங்களுடைய பொறுப்பு அன்பு தாய் தாய்மார்களே அன்பான சகோதரிகளே உங்களிடத்திலும் சொல்லுகிறேன் குழந்தைகளை பாடசாலை அனுப்பும் பொழுது எங்க போறாங்க எங்க போறாங்க இப்படிப்பட்ட பாடசாலைகள் ஆண் பெண் கலப்படமா என்ன செய்யலாம் கண்ணீர் சிந்துங்கோ இந்த வெளிகமைய பற்றி நான் மிச்சம் படித்திருக்கிறேன் நான் உங்களோட ஊரை சேர்ந்த ஒருவனை போலத்தான் என் வாப்பா இந்த ஊர்ல தான் ஆலிமாக ஜாவியார் உஸ்தாதாக இருந்திருக்கிறார் இங்க இந்த இங்க ஒரு வீட்டுல தான் இங்க சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இந்த வீட்டு பிள்ளையாக இருந்து இங்க வளர்ந்து இந்த ஊருடைய எங்களுக்கு நெருக்கம் இருக்கிறது எங்களுக்கு பல சம்பவங்கள் பல கட்டங்கள் ஞாபகத்துக்கு இருக்குது இந்த ஊர்ல எப்படி பெண்கள் படிப்பை ஆரம்பித்தாங்க இந்த ஊர்ல பெண்கள் படிக்க போன சந்தர்ப்பத்தில் அன்றிருந்த சாதாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுடைய அவர் உணர்வு எப்படி இருந்தது என்பதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சோதர்களே நான் மிக அன்பாக சொல்றேன் இறக்கமாக சொல்றேன் குழந்தைகளை வீணாக்கி விட வேண்டாம் பிள்ளைகளை வீணாக்கி விட வேண்டாம் பாடசாலைகளை கட்டி காத்துக் கொள்ளுங்கள் கலவன் பாடசாலைகள் இல்லாமல் ஆண் பெண் பிரிக்கப்பட்ட பாடசாலைகளாக என்ற பாடசாலை ஆக வேண்டும் இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற காணியையும் நான் தாரேன் என்ற சொத்தையும் நான் தாரேன் சம்பளத்தையும் நான் தாரேன் பள்ளி கட்டியது போதும் பள்ளி கட்டியது போதும் பாடசாலைகளை கட்டி எழுப்புவோம் சும்மா உள்ள பாடசாலை அல்ல இஸ்லாமிய பாடசாலைகள் உலமாக்கள் இருக்கிறாங்க பள்ளி பெருசா கோணம் தான் சந்தேகம் இல்ல எப்ப தெரியுமா பள்ளியை பெருசா கோணம் பள்ளிக்கு உதவி செய்யும் கட்டாயம் பள்ளியை பெருசாக்குங்க எப்ப தெரியுமா சுபகு தொழுகைக்கு பள்ளி இடம் போதத்தி பள்ளியை பெருசாக்கும் எந்த தொழுகைக்கு சுபகு தொழுகைக்கு பள்ளி போதட்டி பள்ளியை பெருசாக்கும் ஜும்மாவுக்கல்ல பெருநாளைக்கும் அல்ல இருபத்தேழுக்கும் அல்ல எதுக்கு சுபகு தொழுகைக்கு பள்ளி போதா என்ற பள்ளி சுபகுக்கு நிறையுது மக்கள் வெளியே தொழுகிறாங்க அப்ப பள்ளியை பெருசாக்குவோம் கிதாபில மசாலா இருக்குது ஜும்மாவுடைய தினத்தில நெருக்கம் ஜனம் கூடிட்டது இப்ப என்ன தெரியுமா செய்யலாம் சுஜூது வந்து பூமியில செய்ய தேவையில்ல முன் சப்புல உள்ளவங்க பூமியில செய்யட்டும் பின்னுக்குள்ளவங்க முதல செய்யட்டும் மசாலா இருக்குது இடம்பாடு இருக்குது இது பள்ளிக்கு போறோம் அரசுக்கு போறோம் அஞ்சுடைய காலத்துல நோம்புல போறோம் தொலையலாது என்ன செய்யறாங்க அப்படியே நின்று கொண்டு சுஜூது செய்யறாங்க நின்று கொண்டு ருப்பவு செய்யறாங்க நீங்க கிழமையில ஒரு நாள் பள்ளிக்கு வர நாங்க பள்ளி கட்டவா நேற்று ஸ்கூல கட்டி எழுப்புங்கோ எத்தனையோ பாடசாலைகள்ல வகுப்பறைகள் இல்ல எத்தனையோ பாடசாலைகள்ல துப்பு கட்ட இல்ல எத்தனையோ பாடசாலைகள்ல கம்ப்யூட்டர் இல்ல அன்புக்குரியவர்களே மதுரசாக்களையும் பார்த்துக்கோங்கோ ஸ்கூலையும் பார்த்துக்கோங்க ஆனா ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலை அல்ல பாடசாலைகள் இஸ்லாமிய பாடசாலைகளாக மாற்றப்பட வேண்டும் அல்லா சுபானகுத்தாலா அப்படிப்பட்ட கல்வி கூடங்களாக நம்முடைய பாடசாலைகளை ஆக்கி வைப்பானாக கல்வி நிலையங்கள் ஆக்கி வைப்பானாக ஒழுக்கத்தையும் அகலாத்தையும் பண்பாட்டையும் இஸ்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்களாக நம் அனைவருடைய பாடசாலைகளையும் எல்லாம் மாற்றி வைப்பானாக வாஹர் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து